மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்னலார் காட்டிய சொர்க்கவாசிகள் என்றொரு தலைப்பின் கீழே இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தவளையும் எளியும் பேசிக் கொண்டதான் மனிதர்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கிறார்கள் நட்புக்கு அடையாளமாக கையிலே கொஞ்சம் ராக்கி கூட கட்டிக் கொள்கிறார்கள் நாமும் நீண்ட காலமான தொடர்பில இருக்கிறோம் அந்த அளவுக்கு போனா கூட நட்பை வெளிப்படுத்தும் முகமாக ரெண்டு பேருக்கு கைத்தை கயிற்றை கட்டிக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டதாம் இரண்டு தவளையின் காலிலும் கயிறு கட்டப்படுகிறது எளியின் காலிலும் கயிறு கட்டப்படுகிறது சந்தோஷமாக குளக்கரையிலே விளையாடி ஆடி பாடுகிறது நாங்கள் இரண்டு பேர்களும் நண்பர்களாக ஆகிவிட்டோம் சமூகத்திற்கு இதை காட்டப் போகிறோம் என்று ஆடி பாட மேலே ஒரு கழுகு பறக்கிறது கழுகுக்கு ரெண்டுமே இறைதான் தவளையும் இறைதான் எலியும் இறைதான் கழுகு வேகமாக வருவதை பார்த்து இந்த தவளை தன்னை காக்க வேண்டும் தன் தோழன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று வேகமாக தண்ணிக்குள்ளே பாய்ந்தது தப்பித்து வேகமாக உள்ளே சென்றது எளியால் தாக்கு பிடிக்க முடியுமா தவளையின் தம் எலிக்கு கிடையாது அதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் எலி செத்து மேலே மிதக்கிறது கழுகு அந்த எலியை எடுக்கிறது போனஸாக தவளையும் கிடைக்கிறது காரணம் இன்னொரு காலில் அதனுடைய கயிறு கட்டப்பட்டிருக்கு நாம தப்பிச்சா போதும் என்று இருந்தது கடைசிகளை தன்கால் கட்டப்பட்டிருக்கிறது நாமும் மாட்டுவோம் என்பதை மறந்தது போனஸாக இரண்டுமே கிடைத்து விட்டது இது வரலாற்றிலே ஒரு கதையாக சொல்லுவார்கள் ஆனால் பெருமானாரின் காலில் விழுந்தவர்கள் பெருமானாரின் கையை பிடித்தவர்கள் ஒரு காலமும் பெருமானார் செல்லவாக அடிகள் செல்லும் அவர்கள் சொர்க்கத்திலே சேர்க்காமல் விட்டதில்லை அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ரலி அல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார் இவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் இப்ப நாயகத்தோடு இருந்தவர்கள் அத்தனை பேர்களும் சொர்க்கவாசிதான் இதுல பெருமானார் காட்டிய சொர்க்கவாசிகள் அசரத்தை முபர்ஷரா ஏறத்தாழ பெருமானார் நிறைய சொர்க்கவாசிகளை ஹதீஸின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள் அதிலே ஒரு பனிரெண்டு ஆண்களையும் ஒரு பனிரெண்டு பெண்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஐம்மா சகாபாக்கள் இருக்கிறார்களே நான்கு பேர்கள் இவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது பெருமானார் அவர்களை சொர்க்கவாசி என்று சொல்கிறார்கள் அபுபக்கர் அடி அல்லா உமர் அடி அல்லா உஸ்மான் அடி அல்லா அடிவடி அல்லா முத்தாலா இவர்களின் வரலாறு தெரியாமல் இருக்க முடியாது அதனால் தெரியாத சில வரலாறுகளை நாம் ஆய்வு செய்வது கடமையாக இருக்கிறது சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்களில் குண உபைதுல்லாவும் ஒருவர் குண உபைதுல்லா அடி அல்லா முத்தாலா இந்த சகாபிகளுடைய வரலாறுகளை நாம் தொடுகிறோம் உம்மு ஹப்பான் என்ற பெண்மணியை மணப்பதற்காக உமர் ஹத்தாம் அலி அல்லாஹு தாலா ஹிதுபத் பேசுகிறார்கள் நம்ம சமீபத்து நம்ம தமிழ்நாட்டினுடைய வளமைக்கு நேர் மாற்றமான வளமை அரபுகளிடத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணு தேடுவாங்க இங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளையை தேடுவாங்க பெரும்பாலும் உமரே ஹத்தாம் ரலி அல்லாஹுத்தாலா பெண் பேசுகிறார்கள் உம்மு அப்பானி நான் திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன் என்கிறார்கள் ஆனா அந்த பெண்மணி சொல்லிவிட்டார்கள் உமரை எல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன் பீமதாரி எதற்காக சொல்லுகிறீர்கள் அந்த அம்மா சொன்னாங்க அழகான பதில் சொன்னாங்க இன் தகல தகல விபாசின் இன் ஹரஜ ஹரஜ விபாசின் உமரை கல்யாணம் பண்ணா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒரு நொன்ன சொல்லுவாரு வெளியே போனா ஒரு குறை சொல்லுவாரு வந்தாலும் ஒரு குறை போனாலும் ஒரு குறை நல்லது நடந்தாலும் திட்டுவாரு கெட்டது நடந்தாலும் திட்டுவாரு வேணா வேணாம் நம்மளே நிறைய பேர்கள் அப்படி உண்டு எதையாவது மனைவியின் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே சமையல் அறையிலே போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து இருந்தா நல்லா இருக்கும் இதுல கொஞ்சம் மிளகா தூக்கலா இருக்கும் கொடுக்கிற உணவை ஒரே மாதிரியாக எல்லோரும் ஒரே விதமாக சமைக்க முடியுமா அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்து இல்லா என்று கேட்கிற பண்பாடு நிறைய ஆண்களுக்கு இருக்காரு உமரலி அல்லா அவரை பத்தி அந்த அம்மா சொல்லிட்டாங்க அவரெல்லாம் நான் கட்ட மாட்டேன் அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு சுபேரி இபுல் அவாம் ரலி அல்லாஹுத்தாலா இந்த பெண்மணியை திருமணம் முடிப்பதற்காக பத் பேசுகிறார்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தூது அனுப்புகிறார்கள் அந்த அம்மா சொல்லிட்டாங்க இவரையும் நான் கல்யாணம் பண்ண முடியாது காரணம் சாஹிபு வீரா இவர் ரொம்ப ரோஷக்கார் நான் கை நீட்டுவர் இந்த ரோஷக்காரர்களை கட்டி நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அவரை நான் கல்யாணம் பண்ண முடியாது அதற்கு பிறகு உம்மு அப்பானை அதிபதி அல்லாஹு தாலாங்கினவர்கள் பொன் கேட்கிறார்கள் பாத்திமா நாயகிக்கு முன்ன உம்மா அப்பான்னு சொல்லிவிட்டார்கள் அழிநடி எல்லாமே நான் கல்யாணம் பண்ண முடியாது பீமதானிக்கு எதற்காக குண்டு குண்டு காண காண அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஏதாவது எனக்கு தேவை ஏற்பட்டு கேட்டா முதல்ல ஒரு காலத்துல என்கிட்ட காசு இருந்துச்சு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அல்லது இனிமேல் பின்னாடி பார்க்கலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவாரே தவிர நான் கேட்டது கிடைக்காது அதனால இவரில் வேண்டாம் இதற்கு பிறகு தல்ஹத்திபுன் உபைதுல்லா ரவி எல்லா தாலா நான் திருமணம் முடிக்கிறேன் என்று கேட்டு அனுப்புகிறார்கள் அந்த அம்மா சொன்னாங்களாம் இவரை நான் மனமுடித்துக் கொள்கிறேன் விம்மதாலி இவரை நீ தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது ஒவ்வொரு பெண்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு அந்த பெண்மணி ஒரு சான்று நம்ம அழகா சொன்னாங்க தல்கத்திபுன் உபைதுல்லா கல்யாணமே பண்ணல அதற்கு முன்பதாகவே தன்னுடைய கணவனை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் இன் தகல தகல லாகிக்கா வீட்டுக்குள்ள வரும்போதே சிரிச்சுக்கிட்டு வருவார் கல்கத்திபுன் உபைதுல்லா ஒரு பெண்ணு கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது சந்தோஷமா வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறாள் வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது கல்கத்திபுன் உபைதுல்லா சிரித்துக் கொண்டு வருவார்கள் ஒயின் ஹரஜ ஹரஜ விசாமா வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா அவர் புன்னகையோடு போவார் உள்ளே வருவது சிரிப்பு வெளியே போவது புன்னகை இப்ப மனைவியிடத்துல தான் சிரிக்கணும் மற்றவர்களிடத்துல எல்லாம் சிரிக்கக்கூடாதே கூடாதே புன்னகை ஊக்க வேண்டும் என்று நினைக்கிறார் மனைவி ஆனா நம்மாலு மனைவியை தவிர பாக்கி எல்லாத்திலையும் சிரிப்பான் மனைவிட்ட மட்டும் இந்த விளம்பரத்தில் வர்ற நியூஸ் வாசிக்கிறவங்களுடைய புன்னகை போல ஒரு செயற்கை புன்னகை சிரிக்கவே மாட்டான் ஆனால் அந்த அம்மா எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் உள்ளே நுழைந்தால் என்னை பார்த்து சிரிப்பார் வெளியே போனால் புன்னகை பூப்பார் வயும் சகல்து ஆத்தா நான் எதை வாங்கிக் வாங்கி கொடுப்பேன் இன் சகல்து ஆத்தா நான் கேட்பதை அவர் வாங்கிக் கொடுப்பார் அந்த அம்மா நிறுத்தல இன் சகத்து நான் வீட்டுல சில நேரத்துல மூட் அவுட் ஆகி உட்கார்ந்து இருந்தா கூட தீபுத்தத அவரே பேச்சை ஆரம்பிப்பார் ஏமா இப்படி உட்கார்ந்து இருக்கிற என்கிட்ட பேசலாமே என்று அவரே பேச்சை ஆரம்பிப்பார் அமிழ்த்து சக்கர நான் ஏதாவது நல்லதை செய்து கொடுத்தால் நன்றி செலுத்துவார் அல்ஹம்து சொல்லுவாரு சாப்பாடு கொடுத்தா உணவு கொடுத்தா பானம் கொடுத்தா அல்ஹம்து சொல்லுவார் அதிலப்து நான் ஏதாவது தவறு செய்து விட்டால் காப்பற அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல மனுஷன் தவறு செய்யறவன் தானா என்று மன்னித்து விடுவார் இந்த ஆறு பண்புகளும் அவரிடத்தில் இருக்கிறது நான் திருமணம் அப்ப தல்கத்தி குணு உபயதுல்லா எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே ஒரு பெண்மணி தல்காவை தெரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் தல்கத்தி குழு உபயதுள்ளாவினுடைய அமால்கள் நடைமுறைகள் எப்படி இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல பெருமானார் செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த காலத்திலேயே சொன்னார்கள் அதா ஷஹீத் பூமியிலே நடக்கிற நடமாடும் சகி என்றார் நடமாடும் சகி ஒரு மோத்தி ஆகல அதற்கு முன்பதாகவே பெருமானார் சொல்கிறார்கள் இந்த கல்கத்திமன் உபயதுல்லா இருக்கிறாரே என் அருமை தோழர் இவர் நடமாடும் சகீத் சகீதுகளை பார்ப்பதாக இருந்தார் இவரை பார்ப்பார் பெருமானார் சல்லல்லா பணிவசர் உகது பொருட்களத்திற்கு செல்கிறார்கள் உகது பொருட்களத்திலே பெருமானாரை நோக்கி வருகிற அம்பை தடுக்கிறார்கள் இவர்களின் கை போகிறது பெருமானார் சதல்லா பணிவசர் சொன்னார்கள் ரஃபகத்துகள் மலாயிக்கா எல்லாம் கொண்டிருக்கிற பொழுது பாருங்கள் பாருங்கள் இவர்களின் கையை வழக்குகள் உயர்த்தி செல்கிறார்கள் வழக்குகள் உயர்த்தி செல்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் எல்லோரும் பார்க்க புகழும் இவரின் கை உயர்த்தப்பட்டது இந்த தல்ஹாவும் முகது பொருட்களிடத்திலே ஷகீதாகிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இதோடு மட்டுமல்ல இந்த தல்கத்தி மரணித்ததற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் கழிவு இவர்களின் மகள் ஆயிஷாவினுடைய கனவிலே தோன்றி அம்மா என்னை எடுத்து வேறொரு இடத்திலே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் கனவிலே ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தொடர்ந்து ஐந்து நாட்கள் வருகிறது என்னை எடுத்து வேறு இடத்திலே அடக்கம் செய்யுங்கள் காரணம் தண்ணீர் அதிகமாக என் கபருக்குள் வருகிறது தண்ணீர் எனக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்ல இந்த பெண்மணி இவன் அப்பாஸ் ரலி அல்லாவதை பார்த்து சொல்லுகிறார்கள் இவன் அப்பாஸ் ரலி அவர்களே இப்படி நான் கனவு கண்டு கொண்டிருக்கிறேனே இது எப்படி என்று கேட்கிற பொழுது இவன் அப்பாஸ் ரலி அல்லாவும் சொல்லுகிறார்கள் என் கனவிலேயும் உன் தந்தை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் கவரை தோண்டினார்கள் அன்றைக்கு இட்ட கப்பனை போன்றவர்களின் கஃன் இருந்தது அன்றைக்கு எடுக்கப்பட்ட உடலை போன்று உடல் இருந்தது கற்பூரம் மாறவில்லை ஜம்ரத் மாறவில்லை எடுத்து இவன் அம்பாசரை எல்லாம் சொல்லுவார்கள் வேறொரு இடத்திலே நாங்கள் அடக்கினோம் அப்ப பெருமானாரினுடைய தோழர்களில் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட இந்த தோழர் குடும்பத்திலும் சிறந்தவராக இருந்தார் சமூகத்திலும் சிறந்தவராக இருந்தார் நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானா சதல்லா பரிவசனத்தினுடைய சொர்க்கத்தின் வழிகாட்டியாக இவர் சொர்க்கவாசி என்று சொன்ன பெருமானாரின் தோழர்களில் இரண்டாவது இடத்தில் இருப்பவர்கள் சுபைரிபின் அவாம் ரலி எல்லாம் இருந்தார் சுபைரிபின் அவாம் பெருமானா சலந்தா பரிவசனம் என்பவர்கள் சொல்கிறார்கள் கடுமையான வீரர் காரணம் இவங்க அம்மா சஃபியா பெருமானாரினுடைய குப்பி அத்தை பெருமானாரின் அத்தை மகன் ஜுபை இவருள் அவா இவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது பெருமானார் சதல்லா வடிவசலத்திற்கு ஒரு முஷிரி இடையூறு கொடுத்துக் கொண்டே இருப்பான் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல பல வருடங்களாக இடையூறு அளித்து ஐயக்ஃபீனி பெருமானார் தலல்லா ஒளிவு வஸல்லம் கேட்கிறார்கள் என்னுடைய எதிரிலிருந்து என்னை யாராவது காப்பாற்றுவதற்கு ஆள் இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது முதல் முதலில் எழுந்தவர்கள் சுபைர் உள்ள அவாம் ரலியல்லாஹு தஆலா நாயகமே எந்த எதிரி உங்களுக்கு இருக்கிறார் என் உயிரை கொடுத்து உங்களை காப்பேன் சென்றார் அந்த எதிரியின் அந்த எதிரியின் தலையை எடுத்தார் வென்றுவிட்டு வந்தார்கள் சுபைர் உள் அவாம் ரலியல்லாஹு தஆலா என்ற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது அந்த போர்க்களம் நடக்கிறது இருக்கிறது அந்த போர்க்களத்திலே உளவாளியாக பெருமானார் செல்லல்லா செல்லம் அனுப்பி வைத்தது இந்த துபையில் உள்ள அவாம் ரடி எல்லா உத்தாராவை மூன்று முறை உழவுக்கு சென்றார்கள் மூன்று முறை சரியான உளவாளியாக அவர்களுடைய எதிரிகளினுடைய செயல்பாடுகளை அறிந்து சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறை செல்லுகிற பொழுது பெருமானார் செல்லல்லா செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஜுபைர் அவர் இப்னு ஜன்னா இப்னு அம்மி இப்னு அம்மதி என்று சொல்லி காட்டுகிறார்கள் என் குப்பி மகன் ஜுபைர் இருக்கிறாரே நாளை மறுமையிலே என்னுடைய அவாரியினாக என்னுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் எனக்கு பாதுகாவலராக இருப்பார்கள் என்று பெருமானார் சதல்லாஹு அலிவு செல்லவனுடைய சொல்லிக் கொடுக்கிறார்களே இந்த சுபைருள் அவாம் ரலியல்லாஹு தாலாவிடம் இருக்கிறார்களே இவர்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு பெருமை ஹிஜரத்தின் பொழுது தன்னுடைய தாயாரோடு ஹிஜரத்து செய்து தன் தாயாருக்கு பணி செய்து கொண்டே ஹிஜரத்து செய்த பெருமை இவர்களுக்கு மட்டும்தான் சேரும் உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஹஜ்ஜுக்கு போறவங்க பார்க்கலாம் தாயை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இருக்கிறார்களே ஏராளமான நன்மைக்கு சொந்தக்காரர்கள் அங்கு போய் பணி செய்கிற வாய்ப்பு எழுதும் இல்லா இதை போன்ற ஒரு வாய்ப்பு உலகத்தில் எதுவும் கிடைக்காது பெருமானார் மூன்று விஷயங்களை சொன்னார்கள் பாவத்தை அளிக்கும் என்று அல் இஸ்லாம் எகதிமுமாக்கான கபலா அல் ஹஜ் எகதிமுமாக்கான கபலா அல் தகுதிவு தகுதிமுமாக்கான கபலா ஹஜ் இருக்கிறதே முன்னுண்டான பாவங்களை அழித்துவிடும் இஸ்லாம் முன்னுண்டான பாவங்களை அழித்துவிடும் இஜிரத்தும் முன்னுண்டான பாவங்களை அழித்துவிடும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லுகிற பொழுது தன் தாயை தூக்கிக் கொண்டு தன் தாய்க்கு பணி செய்வது கொண்டே சென்ற வாக்கியம் சுபைரிபுல் அவாம் நலியல்லாஹு தாலாவுக்கு மட்டும் சேரும் இந்த சுபைரிபுல் அவாம் நலியல்லாஹினுடைய வரலாறுகளை சித்தரிக்கிற பொழுது பதில் பொறுப்பிடத்திலே மலக்குகள் இறங்கினார்களே ஐயாயிரம் மலக்குகள் இறங்கி பெருமானார் செல்லல்லாம் அலிவசலம் அவர்களுக்கு உதவி செய்தார்களே இந்த மலக்குகள் யாரின் தோற்றத்தில் இருந்தார்கள் என்று சகாபாக்கள் பெருமானாரை பார்த்து கேட்கிற பொழுது பெருமான பெருமானா சொன்னார்கள் குரு அவாமின் தோற்றத்தில் தான் வழக்குகள் இறங்கினார்கள் அவர்தான் எப்பொழுதுமே கருப்பு தலப்பாகை கட்டியிருப்பார்கள் அந்த தோட்டத்திலே தான் வழக்குகள் இறங்கினார்கள் பெருமானார் சுதந்தார் வலிக செல்லம் அண்ணவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானாரின் மரணத்திற்கு பிறகு சுவையில் அவாம் ரதியல்லாவும் தயாராகிறவர்கள் உமரடி எல்லாவின் ஆட்சி காலத்திலே ரோமிகளை எதிர்த்து போர் நடக்கிறது ரோமிகளை எதிர்த்து போர் நடக்கிறது இந்த போருக்கு நாலாயிரம் பேர்கள் தேவை என்று அமருள்ள ஆசிரியர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் நீங்கள் அனுப்பிய படை போதாது எங்களுக்கு அதிகப்படியாக நாலாயிரம் பேர் தேவை என்று உமரணி அல்லாவுக்கு கடிதம் எழுகிறது உமரணி அல்லாவுக்கால பார்க்கிறார்கள் நாலாயிரம் பேரா வேண்டாம் வேண்டாம் நாலு பேர்களை அனுப்புகிறார்கள் அதில் ஒன்று சுபைரிபுல் அவா ரவி அல்லாவுக்காலா நான்கு பேர்களை அனுப்பிவிட்டு உமரணி அலி அல்லாவுக்காலா சொன்னார்கள் இந்த நான்கு பேர்கள் நாலாயிரம் பேர்களுக்கு சமம் என்றார்கள் நான்கு பேர்கள் நாலாயிரம் பேர்களுக்கு சமம் என்றால் அந்த சுபேரின் அவாம் இடத்தில் இருந்த திறமை என்ன இவர்கள் வாழ்ந்த வழி ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் செய்யவில்லை இவ்வளவு பெரிய ஆற்றல் கிடைத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் காட்டிய சொர்க்கவாசிகளில் மூன்றாவது இடத்தை பிடிப்பவர்கள் சக்தி குணாமி அபி வக்காஸ் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்களாம் எனக்கு இன்றைய இரவு பாதுகாப்பதற்காக அல்லா ஒருவரை அனுப்பி வைப்பான் அவர் சொர்க்கவாசி என்றார்கள் என்னை பாதுகாப்பதற்காக இன்று இரவு பாதுகாப்பதற்காக போர்க்கிடத்திலே பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒருவர் வருவார் அவர் சொர்க்கவாசி என்று பெருமானார் சபையிலே சொல்லிக் கொண்டிருக்க உள்ளே வருகிறார்கள் சாதிகுன் அபிவக்காசன் அடிகளா பெருமானாரிடத்திலே வந்து நாயகமே இன்றைக்கு இரவு உங்களை நான் தான் பாதுகாப்பேன் நாயகமே இவர்கள் யாருக்கும் அந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்துவிடக் கூடாது நாயகமே சகாபாக்கள் எல்லாம் வாசிச்சிருக்கிறார்கள் நன்மை நீங்கள் சொன்னதை போன்றே வந்து சொல்லுகிறார்களே பெருமானார் சிலந்தா புலிவசலம் இருக்கிற காலத்திலேயே இவர் சொர்க்கவாசி என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள் சாதி நபி ஒக்கா பிரதியெல்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இவர்கள் துவா செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் மதுர் போர்க்களத்தில பதினாலு விற்களை அம்புகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் பெருமானார் இவர்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதிபின் நபி வக்கா ரலியல்லாஹு தாலாவையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அம்பு கூட வீணாகவில்லை ஒரு அம்பு கூட வீணாகவில்லை பதினாலு அம்புகளில் பதினாலு பேர்களை வென்றார்கள் இதை பார்த்துவிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காக துஆ செய்தார்கள் புகாரிகளை இடம்பெற்ற ஹதீஸ் தாரி இவர்களுக்கு துஆ செய்கிறார்கள் அல்லாஹும்ம சத்திது சர்மா வாஜி தாவத்தா இவர் எப்பொழுது அம்பு எரிந்தாலும் இந்த அம்பு வீணாக கூடாதே அதற்கு பிறகு அம்பு வீணானதாக வரலா இல்லை அதுக்கு அடுத்து ஒரு துவாரம் செஞ்சாங்க வாஜிப் தாவத்தா இவர் எப்பொழுது துவா செய்தாலும் அந்த துவாவை அங்கீகரிக்க வேண்டும் யாருக்கு துவா செய்தாலும் உடனே அங்கீகாரம் இப்ப அலி அல்லாவை விடுவாங்களா சஹாபாக்கள் எல்லோருமே சென்று கேட்பார்களாம் சாதே எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சாதிர் அலி அல்லாவை ஈ மொய்த்ததை போன்று நவித்தோழர்கள் மொய்த்தவர்களார்கள் அதுல உகுது பொருட்களத்தில் சாதர் அலி தாராவும் அப்துல்லா ரெண்டு சாஸ்திரடி அலி அல்லாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழு செஞ்சு ரெண்டு ரக்காத்து தொழுது விட்டு மாத்தி மாத்தி துவா செய்யலாம் என்று துவா செய்கிறார் சாதிரடி எல்லாம் அல்லா இரண்டு ரக்கா தொழுது விட்டு பக்கத்திலே தோழர் இருக்கிறார் அப்துல்லா ஜாஃபர் அலி அல்லா இருக்கிறார்கள் துவா கேட்கிறார்கள் அவர் ஆமின் சொல்கிறார் என்ன துவா கேட்கிறார்கள் தெரியுமா யாழ்லா இந்த போர்க்கிடம் உக்கிரமமான போர்க்கிடம் ரப்பி நான் எரிகிறேன் எந்த அம்பும் வீணாகிவிடக் கூடாது ரப்பி நான் எரிகிற எந்த விதமான அம்புகளும் வீணாகிவிடக் கூடாது உடனே அப்துல்லா ஜாஃபர் அலி அல்லா ஆமின் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு அப்துல்லா ஜாஃபர் அலி அல்லா துவா கேட்டார்கள் யாழ்லா இந்த போர்க்களத்திலே நான் செல்ல வேண்டும் எதிரியை வெட்ட வேண்டும் அதோடு நான் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சகிதாக்கப்பட வேண்டும் என்னுடைய உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக வெட்டப்பட வேண்டும் என்று இவர்கள் வாச்சுகிறார்கள் இவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் உபது போர்க்கிடம் முடியவில்லை இந்த இரண்டையுமே கண்டார்கள் அப்துல்லாஹிபின் அலி அல்லாஹுத்தாலா துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள் அவர்களின் நிகத்தில் இருக்கக்கூடிய மச்சத்தை வைத்துத்தான் அடையாளம் காணப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் புகாரிகளை சாதிரடி அல்லாஹுத்தாலா போருக்கு சென்றார்கள் ஒரு அம்பு கூட வீணாகவில்லை என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரிக்கிறார்கள் இந்த சாதரடி அல்லாஹுத்தாலாவை உருவாக்கியவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிகு செல்லவண்ணவர்கள் நான்காவது இடத்திலே இருப்பவர்கள் பெருமானார் காட்டிய சொர்க்கவாசிகளில் அபு உபயுதத்தினுள் ஜர்வாகரா அமீர்வாதியில் உம்மா இந்த உம்மத்திலே நம்பிக்கைக்குரியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் அபு உபைதா தான் நீண்ட காலமாக ஆசைப்பட்டார்கள் நான் அபூபக்கரை உந்த வேண்டும் அபூபக்கர் அணியை கொண்டு இருக்க வேண்டும் என்று எல்லா காரியத்திலும் நான் அபூபக்கரை போன்றிருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டவர்கள் உமர் ஆனால் நீங்கள் வரலாறுகளை புரட்டுங்கள் அணி அலி புத்தாடா இவரை போன்று நான் இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டது இந்த அபூபைதாவின் மீது மட்டும்தான் நான் அபூபைதாவை போல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குவேன் என்று ஆசைப்பட்டு சொல்லுகிறார்கள் கன்சுல் கும்மாரிலே இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அழகாக சொல்லி காட்டுவார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் பெருமானார் சதந்தாரம் அலிவசனம் அவர்கள் மூன்று விஷயங்களை அபு உபைதாவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூன்றும் எனக்கு சொல்லியிருந்தால் செந்நிற ஒட்டகைகள் பரிசாக கொடுப்பதை விட எனக்கு அதுதான் சிறப்பானது பெருமானார் என்னை பார்த்து சொல்ல விட்டு விட்டார்களே என்று அங்கலாய்த்துக் கொண்டார்கள் அபுபக்கரவி அல்லாஹுத்தாலா என்ன மூன்று விஷயங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரிக்கிறார்கள் முதலாவதாக பெருமானார் செல்லல்லாஹு அறிவு செல்லும் அன்னவர்களுடைய மதிலிசிலே இவர் தொழுது கொண்டிருக்கிறார் அபு உபைதத்து ஜர்ரா மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலத்தோடு பேசுகிறார்கள் தொழுகையை முடித்துவிட்டு பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் அவர்களிடத்திலே பேசிவிட்டு புறப்பட்டு செல்லுகிறார் அபு உபேதா சகாபாக்களுக்கு முன்னால் உமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இவர் எவ்வளவு நன்மையை எடுத்துக் கொண்டு செல்கிறார் எவ்வளவு நன்மையை எடுத்துக் கொண்டு செல்கிறார் மழக்குகள் இவருடைய நன்மையை தூக்க முடியாமல் தந்திருக்கிறார் அவ்வக்கிரடி அவங்க எப்படி இருக்கும் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்மை பார்த்து நாயகன் இப்படி சொல்லவில்லையே என்று ஏக்கம் தெரிவிக்கிறார்கள் இரண்டாவது நஜ்ரானிலிருந்து ஒரு குழு பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லும் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லும் தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் நஜ்ரானுக்கு சென்று அந்த குழுக்களுக்கு இஸ்லாத்தை யார் எத்தி வைப்பது என்று பெருமானார் கேட்கிற பொழுது எல்லோரும் கரம் ஏற்றுகிறார்கள் ஆகவே நஜரான் மக்கள் நல்ல மக்கள் நாங்கள் செல்லுகிறோம் நாங்கள் செல்லுகிறோம் நாங்கள் செல்லுகிறோம் என்கிற பொழுது பெருமானார் சதந்தா அலிங்க வஸல்லம் எங்கே அமீனு மாதிரி உமா அபூபுபைதா எங்கே அவரை அனுப்புங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வக்கரடி எல்லாம் சொல்லுவார்கள் இந்த நேரத்திலும் உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு விட்டார்களே என்னை விட்டு விட்டார்களே என்று பெருமானார் சதல்லா பழிவுசலம் அங்கலாய்த்துக் கொண்ட வரலாறுகளை பார்க்க முடிகிறது மூன்றாவதாக பெருமானார் சதல்லா பழிவுசலம் என்பவர்கள் அபு உபைதாவை குறித்து சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் இந்த அபு உபைதா இருக்கிறாரே வாழ்க்கையில் அபு உபைதா எந்த பாவத்தையும் நினைத்ததும் இல்லை செய்ததும் இல்லை பெருமானார் செல்லல்லா செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அபுபக்கரடி எல்லா சொல்லிவிட்டு சொன்னார்கள் என் விஷயத்தில் கூட பெருமானார் இப்படி சொன்னதில்லையே பாவத்தை நினைத்ததில்லை செய்ததில்லை என்று இந்த மூன்று அருளை பெருமானார் என்னை பார்த்து சொல்லியிருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பேன் என்று அபுபக்கரடி எல்லாகவே பாராட்டுகிறார் ஒரு நாள் ஒரு மனிதர் அபு உபைதாவை சந்திப்பதற்காக செல்லுவார் அபு எல்லாம் அழுது கொண்டிருப்பார்கள் என்ன காரணம் என்று கேட்கிறார் அபு உபேதா அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் நீங்கள் அழுகிறீர்களே சொர்க்கத்தை கொண்டு சுபச்சீதி சொல்லப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம் அழலாமா என்ன காரணம் என்று கேட்க அபு உபேதத்திற்கு அல்லாஹர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் பெருமானார் என்னை பார்த்து ஒரு நாள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு நாள் ஷாம் நாட்டுக்கு கவர்னராக ஆவீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் அப்படி கவர்னராக ஆகிற பொழுது உங்களுக்கு மூன்று பணியாளர்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் காதிமுன் லி ஹித்மத்திக்க காதிமுன் லி சஃபரிக்க காதிமுன் லி அகிலிக்க உங்களுக்கு ஒரு பணியாளர் உங்கள் பயணத்துக்கு என்று ஒரு பணியாளர் உங்களுடைய குடும்பத்துக்கு என்று ஒரு பணியாளர் மூன்று பணியாளர்கள் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது வாகனம் என்றால் உங்களுக்கு ஒரு வாகனம் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாகனம் இதைத்தான் பெருமானார் எங்களுக்கு அனுமதித்தார்கள் ஆனால் எனக்கும் இன்றைக்கு இவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு வாகனங்கள் இருக்கிறதே இதை நினைத்து நான் பெருமானாருக்கு முன்னால் எப்படி போய் நிற்பேன் எப்படி நிற்பேன் உனக்கு அனுமதி மூன்று பணியாளருக்கும் ரெண்டு வாகனத்திற்கும் தான் என்று பெருமானார் கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்லுவேன் இதுவும் எனக்கு வேண்டாம் இதுவும் எனக்கு வேண்டாம் அத்தனையும் வயிற்று மாலில் நான் சேர்த்து விடுகிறேன் என்றைக்கும் போல் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவுகிற பொழுது எந்த ஏழ்மையோடு இருந்தோமோ அண்ணன் பெருமான் பெருமானாருக்கு முன்னால் எப்படி இட்டு வாழ்ந்தோமோ அந்த இட்டு வாழ்வதே எனக்கு போதுமானது என்று அத்தனையும் வைத்துமாரிலே சேர்த்துவிட்டு இவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாகவே வாழ்ந்தார்கள் சாம் நாடு செல்வ செழிப்பிலே சிறந்த நாடு இன்றைய அமெரிக்காவை போன்று நாகரிகத்தில் முன்னேறிய நாடு இவர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக உமர் அலி அல்லா வந்தாரா சாம் நாட்டுக்கு வருகிறார்கள் அபு உன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் வீட்டை காட்டு என்றார்கள் சோதனை செய்வதற்காக உமரடி எல்லாம் கேட்கிறார்கள் உன் வீட்டை காட்டு என்றார்கள் அபு உபைதா அந்த நாட்டின் கவர்னர் காட்டிய வீடு ஒரு குடிசை வீடு ஒரு குடிசை வீடு அந்த வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தால் மேலே ஒரு பொட்டலம் தொங்குகிறது கீழே ஒரு பாத்திரம் இருக்கிறது என்ன அபு உபைதா என்ன அபு உபைதா என்று கேட்கிற பொழுது அபு குபைதா ரலி அல்லாஹு தாலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பெருமானாரின் காலத்தில் நான் இப்படித்தான் இருந்தேன் குமரே இன்றைக்கும் இப்படித்தான் இருக்கிறேன் ரொட்டி துண்டுகள் ரொட்டி துண்டுகள் இந்த ரொட்டி துண்டுகளை நான் சாப்பிட்டுக் கொள்ளுகிறேன் குடிப்பதற்காக கொஞ்சம் வாடங்கள் குமரலி அலி அல்லாஹு கேட்டார்களா இத்தனை ரொட்டி துண்டு எதற்கு நாளைக்கு இன்றைக்கு ரிசுக்கு கொடுக்கிற அல்ல நாளைக்கு உனக்கு கொடுக்க மாட்டான் ஆகும் என் வீட்டில் அது கூட இல்லை என்றார் என் வீட்டில் அது கூட இல்லை அனுபவை என்றால் எப்படி நாடாண்டிருக்கிறார்கள் சொர்க்க தலைவர்கள் சொர்க்கத்திற்கு என்று சுவச்சேரி சொல்லப்பட்டவர்களின் வரலாறு இதுதான் அங்கே வீட்டை கட்டினார்கள் இங்கே ஒதுக்கினார்கள் அபூபைதா சாதாரணமானவர்கள் அல்ல அழுது வலிதிரடி அல்லாஹு தாலாவோடு போர் செய்கிறார்கள் போர்க்களம் உக்கிரமாக ரூமிகளோடு நடக்கிறது ஆனால் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள் ஹாலிதுபு வழி போரிலே இறங்கிவிட்டால் வெற்றிதான் வெற்றிதான் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் அவ்வளவு பயங்கரமான வீரர் காலி உமரடி அல்லாஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் போர் நடக்க நடக்க உன்னை படை தளபதியிலிருந்து நீக்கி அபு குபைதாவை படையின் தலைவராக ஆக்கிவிட்டேன் ஹாலிலே நீங்கள் நீங்குங்கள் அபு உபைதாவை தலைவராக இதை சொன்னார்கள் சதக்க உமர் சதக்க உமர் உமர் உண்மைதான் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் சாதாரண சிப்பாயாக மாறினார்கள் அபு உபைதா தலைவராக மாறுகிறார்கள் போர்க்கிலம் முடிகிறது காலிதுக்கு வழியில் சென்றார்கள் என்ன காரணத்தினால் என்னை தலைமை இருந்து நீக்கினீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா பதவி ஆசைக்காக நான் கேட்கவில்லை எதற்கு என்று தெரிந்து கொண்டால் என்னை சீர் செய்து கொள்வேனே எதற்கு என்னை நீக்கினீர்கள் என்று கேட்கிற பொழுது உமரணி அல்லா சொன்னார்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது ரப்பு ஆனால் மக்கள் நினைக்கிறார்கள் காலி அறிவு சென்றால் வெற்றி இதை மாற்றுவதற்காகத்தான் நான் அபு உபைதாவை தலைவனாக ஆக்கினேன் கேட்டாங்க அபு உபைதாவை ஏன் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல என்கிற பொழுது எல்லா புத்தகம் சொன்னார்கள் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் அமீனு ஹாதிகள் உம்மா இந்த உம்மத்திலே நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் அபு உபைதா தான் என்று பெருமானார் சொன்னார்கள் அதனால் தான் அவர் தலைவன் சொர்க்கவாசிகளை பெருமானார் எப்படி உருவாக்கினார்கள் அடையாளம் காட்டினார்கள் ஐந்தாவது இடத்தில் இருப்பவர்கள் அப்துல் ரஹ்மான் செல்வ சீமான் அப்துல் ரஹ்மான் ஆனாலும் கூட பெருமானார் செல்லல்லாஹு வலிவ செல்லவன் அவர்கள் உகது போர்க்களத்திலே சொன்னார்கள் ஹாரிஸ் சம்மா சம்மா அல்லாஹு தாலாவை அழைத்து உகது போர்க்களம் உக்கிரமமான போர் எல்லோரும் பெருமானார் சையீதாகி விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னபோ அப்துல் ரஹ்மானை போய் பாருங்கள் அவரோடு ஏழு பேர்கள் நின்று போரிடுவார்கள் பார்த்து வாருங்கள் என்றார் போர்க்களம் நடக்கிறது ஆரிசுவனு சம்மா சென்றார்கள் பார்த்து வந்தார்கள் ஆம் அப்துல் ரஹ்மானிபின் அவப்போடு ஏழு பேர்கள் நின்று போர் செய்கிறார்கள் எண்ணி விட்டு வருகிறார் பெருமானார் சொன்னார்கள் அந்த ஏழு பேர்களும் வழக்குகள் என்று அவர்கள் போர் செய்கிறார்கள் அதோடு அப்துல் ரஹ்மானுக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறார்கள் வழக்குகள் உதவி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி அமல் செய்திருக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் ஐஷர் அலி அல்லாஹு கேட்கிறார்கள் என்ன சத்தம் என்று என்ன சத்தம் என்று பெருமானார் சல்லாஹ் அலிவசலம் சொன்னார்கள் ஷாமிலிருந்து ஷாமிலிருந்து அப்துல் ரஹ்மானின் அவுஃப் அலி அல்லாவினுடைய வியாபார ஒட்டகைகள் மதினாவுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்றார்கள் இப்போ எவ்வளவு ஒட்டகைகள் வர வேண்டும் பெருமானா சல்லல்லா பலிவசலம் அவர்களை சந்தித்து சொன்னார்கள் பெருமானார் சொல்கிறார்கள் நம்முடைய நபித்தோழர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் ஏதாவது நீங்கள் இந்த லாபத்திலிருந்து கொடுங்களே என்கிற பொழுது சொன்னார்கள் நான் சாமியிலிருந்து கொண்டு வந்த அத்தனை ஒட்டகைகளையும் என் தோழர்களுக்கு கொடுத்து அத்தனையும் கொடுத்தார்கள் உம்முக்குள் சூம் இவர்களை பார்த்து பெருமானா செல்லல்லா செல்லும் இந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள் உம்மு குல்சூமை பார்த்து சொல்கிறார்கள் அம்மா உன்னை திருமணம் முடிப்பது சையீதுல் முஸ்லிமி முஸ்லிம்களுக்கு தலைவர் தான் உன்னை திருமணம் முடிப்பார் அம்மா நீ கவனிப்படாத இந்த அம்மா இந்த வார்த்தையை வாங்கிட்டு ஒரு தலைவர் தான் நம்மை திருமணம் முடிப்பார் என்று இருக்க உமர் அலி அல்லா புத்தலா நீண்ட நாட்களுக்கு பிறகு உம்முக்குள் சூமுக்கு செய்தி அனுப்பினார்களாம் பெருமானார் சொன்னது நினைவிருக்கிறதா முஸ்லிம்களின் தலைவர் தான் உன்னை திருமணம் முடிப்பார் என்று சொன்னது நினைவு இருக்கிறதா நினைவு இருக்கிறது உமரே அந்த தலைவர் யார் தெரியுமா யார் என்று கேட்கிற பொழுது Abdul Rahman Awf Ali Allah புத்தாலா அவர்களை நீங்கள் மனமுடித்து மங்களமாக வாழுங்கள் என்றார்கள் திருமண முடித்து நிம்மதியாக சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது இவர்கள் திடீரென்று தொழுகையில் இருக்கிற பொழுது மயக்கம் ஒன்றுக்கு வீடு விடுகிறார்கள் தொழுகையிலே நின்றால் நேரடியாக ரப்பை சந்திக்கிற அமைப்பில் நிற்கிற பண்பாடு அப்துல் ரஹ்மான்களும் என்னுடைய பண்பாடு மயக்கம் ஒன்று கீழே விடுகிறார்கள் அயாத்து சகாபாவிலே பதிவான வரலாறு கீழே விழுந்தால் அப்பொழுது அவர்களினுடைய அந்த மயக்க நிலையிலே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் இரண்டு மலக்குகள் இரண்டு மலக்கு இடத்துகள் இவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் ஒரு ஆக்கிமிடத்திலே ஒரு நீதிபதிகளிடத்திலே அழைத்துச் செல்கிறார்கள் இதெல்லாம் மயக்க நிலையில் காண்கிறார்கள் அந்த நீதிபதி கேட்கிறார் இவரை ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று இவருக்கு சரியான சட்டத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்து வந்தோம் என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த நீதிபதி சொன்னாராம் அந்த நீதிபதி சொல்லுகிறார் மிம்மன் இவர் யார் தெரியுமா சபக்கத்துல சகாதா வகுப்பி மக்களின் உண்மிகி தாயின் வழித்தில் இருக்கிற பொழுதே இவர் சீதேவி என்று எழுதப்பட்டவர் இவர் சொர்க்கவாசி என்று எழுதப்பட்டவர் இவரை ஏன் கொண்டு வந்தீர்கள் பெருமானாரோடு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் யமன் நாட்டிற்கு வியாபார நிமித்தமாக செல்லுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் பின் எல்லாம் அலி அங்கு ஒரு பெரியவரை கண்டார்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க நான் மக்காவிடமும் வருகிறேன் மக்காவிலிருந்து வருகிறீர்களா மக்காவிலே இப்பொழுது ஒருவர் நபி என்று தன்னை பிரகடனப்படுத்துவாரே படுத்து விட்டாரா என்று கேட்க அப்படி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை சில கவிதைகளை படிக்கிறார் அந்த பெரியவர் படிக்கிறார் அந்த கவிதைகளை எழுதி வாங்கி இவர்களும் மனநம் செய்து கொண்டார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃபரலி அல்லா வந்தாரா மனநம் செய்து கொண்டார்கள் வியாபாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு மக்காவுக்கு வந்தார்கள் அப்துல் ரஹ்மானின் அவுஃபரலி அல்லாவும் அபுபக்கர் அலி நெருங்கிய நண்பர்கள் வியாபாரத் தொடக்கம் ஒரே மார்க்கெட் மார்க்கெட் வியாபாரிகள் முகம்மது என்று யாரோ வந்திருக்கிறார்களா ஏதோ குறைசி குலத்திலே தன்னை நபி என்று அறிமுகப்படுத்துபவர் யாரோ இருக்கிறார்களா அவர்கள் வருகிற காலம் வந்துவிட்டது என்று ஒரு பெரியவர் எமனிலே சொன்னார் வந்தாச்சா என்று கேட்கிற பொழுது உடனே இல்ல சொன்னாங்க வந்தது மட்டுமில்லை அவரை கொண்டு நான் ஈமான் கொண்டாச்சு வாருங்கள் என்று அபுபக்கரவி எல்லாம் அழைத்துச் செல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலி அல்லாஹு உத்தாலாவை சந்திக்கிற அப்துல் ரஹ்மான் ரசூலுல்லாவை சந்திக்கிறார்கள் சந்தித்த உடனே பெருமானார் செல்லல்லா பொலிவு செல்லம் அந்த வயதானவர் என்ன கவிதையை பாடினாரோ அதை இவர்களிடத்திலே பாடிக்கிறார் அந்த பெரியவர் சொல்லி இருப்பாரே ஈகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற நபி வந்ததாக சொல்லுவாரே ஒன்றும் பேசவில்லை கரத்தை நீட்டினார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் நான் பெருமானா செல்லல்லா பணிவசலம் ஆரம்ப காலத்துல தொழுகை கடமை இல்லாத காலம் பெருமானா செல்லல்லா பணிவசலம் ஒவ்வொரு நேரத்திலேனா அதாவது டுகா நேரத்திலேனா அவர் ஈமான் கொண்டார் பெருமானார் செல்லல்லா பணிவசலம் சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் இறைவனை வணங்கிக் கொள் என்று சொல்லுவார்கள் இவ்வளவுதான் ஒரு வார்த்தை தான் அவர் வபாத் ஆகிற வரை அப்துல் ரஹ்மானின் கொடுத்தாரா அந்த லுகாவினுடைய நேரத்திலே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் எத்தீலு சலாத்த கபுலம் லுகரி லுகருக்கு முன்னால் நீண்ட நேரம் கொடுத்து கொண்டே இருப்பார்களா நீண்ட நேரம் தொழுவார்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தின் தோல்விக்கு அந்த நேரத்தை விட பாக்கியமான நேரம் எனக்கு வேறு இல்லை அதனால் அதை நடக்கமாக ஆக்கிவிட்டேன் இந்த விடுமுட்டு செல்வத்திற்கு சொந்தக்கார அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி அல்லா ஒரு நாள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லத்தை பார்க்க செல்கிறார்கள் ஹசன் ஹுசைன் நலி அல்லாஹர்கள் தண்ணீர் தாகத்தால் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லம் வறண்ட பூமி இல்லா தன்னுடைய நாவை வெளியே நீட்டி என் நாவிலிருந்து நீங்கள் நீர் பெறுங்கள் என்று நாவை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹசன் அலி அல்லா ஹுசைன் அலி அல்லா நாவை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரின் கையிலிருந்து நீர் நீர் புறப்பட்டதாக வரலாறு சொல்லும் பெருமானாரின் உமிழ் இருந்தும் அவர்களுக்கு நீர் செல்லுகிறது இதை பார்த்துவிட்டு நாயகத்தின் குடும்பம் இவ்வளவு பசியாக இருக்கிறார்களா இவ்வளவு தாகத்தோடு இருக்கிறார்களா என்று அப்துல் ரஹ்மானிபுரம் அவுஃபர் அல்லா முத்தாரா தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டில் இருக்கிற அத்தனையும் கொண்டு வந்து பாத்திமார் அலி அல்லாவின் வீட்டில் கொடுத்து நாயகவே நீங்களும் உங்கள் குடும்பமும் பசியோடு இருக்கிற பொழுது எங்களுக்கு உணவாக எங்களுக்கு உணவு வேண்டாம் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கொடுக்க கஃபா கல்லா விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு போதுமான கூலியை தருவானாக மறுமையிலும் உனக்கு போதுமான கூலியை தருவானாக என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிபு செல்லவன் அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாவுக்கு துவா செய்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன நிலைமை எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் கொண்டார் எதை தொட்டாலும் பொண்ணாகிறது அழுவார்களா நோன்பு கட்டி வச்சு அழுவாங்களா நோன்பு திறக்கிற நேரத்திலே அழுகிறார்கள் தாடி நனை அழுகிறார்கள் என்ன குறை ஏன் அழுகிறீர்கள் நிம்மதியான வாழ்க்கை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்க என் தோழர் முஸ்அபிபுனு ரலி ரலியல்லாஹு புகாரிலே பதிவான என் தோழர் முஸ்அபிபுனு ரலி ரலியல்லாஹு தஆலாவை நான் பார்த்தேன் ஜனாதா காலுக்கு பொத்துனா தலைக்கு பத்தல தலைக்கு பத்துனா காலுக்கு பத்தல ஆனா அல்ல எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறானே எனக்கு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லையே இதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இவர்களுக்கு அடுத்து வருபவர்கள் தான் மாதிரி ஜபல் பிடிக்கலாம் மாதிரி ஜபல் பிடிக்கலாம் சாதாரணமானவர்கள் அல்ல மாபெரிய ஞானி பத்வா குழுவின் தலைவராக வாழ்ந்தவர்கள் உமரே பாரூக் அலி அல்லாஹு தலாவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அம்மா வருகிறார் என் கணவர் வெளியூர் சென்று ரெண்டு வருடமாகிவிட்டது நான் இப்பொழுது குழந்தை பெற்றிருக்கிறேன் இப்பொழுது குழந்தை பெற்றிருக்கிறேன் உமர் அலி அல்லாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு கணவர் போய் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப பிறந்த குழந்தை கொண்டு வந்தா என்ன அர்த்தம் உமரடி அல்லாஹு ஆளை கட்டி போடுங்க திருமணம் முடித்தவர் தவறு செய்தால் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் இது மார்க்கத்தினுடைய சட்டம் இவரை கல்லால் எரியுங்கள் கொள்ளுங்கள் மாதிரி ஜவுளி அலி உத்தலா சொன்னார்களாம் கொஞ்சம் கால அவகாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பெருமானா சதல்லா பரிவசனம் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு கர்ப்பம் தரித்து ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட குழந்தை பிறக்கலாம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவகாசம் எடுத்து அந்த பிள்ளை வளர்கிறது வளர்ந்தா அவங்க வாப்பா மாதிரியே இருக்கிறது வந்த வாப்பா போன வாப்பா திரும்பி வருகிறார் பார்க்கிறார் என்னை போன்றிருக்கிறது என் குழந்தை என் குழந்தை என்று கட்டிக்கொள்கிறார் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இப்பொழுது உமரை பாருப்பிரவி எல்லாம் சொன்னார்களாம் லவ்லா உமர் மாது மட்டும் அன்றைக்கு இல்லை என்றால் உமரே அழிந்து போயிருப்பார் இந்த தவறுக்கு நான் என்ன அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல முடியும் என்று மாதிபின் ஜபல் அல்லாவுக்கால் அவை பாராட்டுகிறார்கள் குமான் நபிகள் குமார் சதந்தா அலி வசலம் மாதிபின் அல்லாவுக்கும் அபு உபைதார் அலி அல்லாவுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் மதினாவுக்கு சென்ற பொழுது இரண்டு தோழர்களோடு சகோதரத்துவத்தை பெருமானார் ஏற்படுத்தினார்கள் ஒவ்வொரு இரண்டு தோழர்களாக அந்த அடிப்படையிலே மாதிரி ஜபல் அலி அல்லாஹு தாலாவோடு அபு உபைதத்தில் ஜர்ராகவை தோழராக ஏற்படுத்தினார்கள் இந்த தோழர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக உமர் அலி அல்லாஹு தாலா இவருக்கு ஒரு ஐநூறு கிருகத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் ஒரு பணியாளரிடத்தில் கொடுத்து அனுப்பி இவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் பெருமானார் தோழமையை ஏற்படுத்தினது அவங்க காலத்துல அதற்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உமர் அலி அல்லாஹு தாலாவின் ஆட்சி காலத்திலே அந்த தோழமை நீடிக்கிறது இரண்டு பேர்களுக்கு மத்தியில சண்டை வரவே அப்ப எப்படி தோழமை இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் இவர்கிட்ட ஒரு ஐநூறு திருகம் அவர்களிடத்திலே ஒரு ஐநூறு திருகம் ரெண்டு பேருக்கு ரெண்டு ஹாதிங்களை அனுப்பி வைக்கிறார்கள் ரெண்டு ஹாதிங் போய் பார்க்கிறார்கள் ஐநூறு திருக உமரளி இல்லாட்ட அல்லாட்ட போன உடனே இரண்டு பேர்களுமே தன் சொந்த பந்தங்களுக்கு உற்றார் உறவுகளுக்கு அத்தனைக்கும் பிரித்து கொடுத்து விட்டு தன் வீட்டுக்கு ரெண்டே ரெண்டு திருகத்தை வைத்துக் கொண்டார்களாம் அபூ வைத்துக் கொண்டது ரெண்டு தான் ஆதிபுல ஜவலும் வைத்துக் கொண்டது ரெண்டு தான் இரண்டு பேர்களும் ஒரே மாதிரி நடக்கிறார்கள் உமரடி அல்லாஹு சரி இவர்கள் யார் யாருக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அதிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா பாருங்கள் அனுப்பியது ஒருவனுக்கு பத்து இருபது ஐம்பது இருபத்தைந்து என்று அனுப்பினார்களே அதையும் போய் ஆய்வு செய்கிறார் இரண்டு பேர்களும் சரிசமமாகவே அனுப்பியிருக்கிறார் ஒரே பருவத்திற்கு எல்லாம் செய்தார்களா அல்லாஹ் இந்த தோழமையை பாக்கியாக்குவானாக இதை போன்று தோழர்கள் உருவாக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லம் அவர்களுடைய இரண்டாம் கணிப்பா உமர் துவா என்றால் பெருமானார் எப்படி தோழமையை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதை எண்ணிப்பார்கள் இந்த மாதுதான் யமன் நாட்டுக்கு கவர்னராக செல்லுகிற பொழுது நாயகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே என்று மாதிரி ஜபல் அலி அல்லாவிடத்தில் கேட்கிற பொழுது மாதிரி ஜபல் அழகாக சொல்லுவார்கள் நாயகத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் இதா சாழ்த்து மூமி அன் கதமா அவர்களின் காலை பற்றி கேட்கிறீர்களா தவறமத் கதமாக கௌரியமா வீங்க வீங்க தொழுத கால்கள் அந்த கால்கள் அவர்களுடைய துகு துறவை பற்றி கேட்கிறீர்களா லைசலகு மசி அதற்கு உதாரணத்தை உலகத்திலே காட்டவே முடியாது அவர்களின் முகத்தை பற்றி கேட்கிறீர்களா முகத்தை பற்றி கேட்கிறீர்களா பெருமானார் செல்லல்லா வலிவசனத்தினுடைய முகம் காமரம் முனீரா பிரகாசிக்கிற சந்திரனாகவல்லவா இருந்தது அவர்களின் ஷேர் முடியை பற்றி கேட்கிறீர்களா ஹரீரன் ஹரீரா பட்டு பட்டான முடிகள் பட்டுக்கு இருக்கிற மரியாதையை விட பெருமானாரின் முடிக்கு மரியாதை அதிகம் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய வீரத்தை பற்றி கேட்கிறீர்களா லைசன் சசூரா சீரி எதிரி பாய்கிற சிங்கம் பெருமானார் செல்லல்லாம் செல்லும் போர் என்று வந்துவிட்டால் பெருமானாரை பிடிக்க முடியாது சீறி பாய்கிற சிங்கம் அவர்கள் அவர்களுடைய அகலாக்கை பற்றி கேட்கிறீர்களா குணத்தை பற்றி கேட்கிறீர்களா ரஹூப் என்ற அவர்களுடைய கண்களை பற்றி கேட்கிறீர்களா அஸ்வதுல் கரீரா இரண்டு கண்கள் சுருமாவால் செவந்த மேனிக்கு கருப்பு புருவமிட்ட சுருமாவால் புருவமிட்ட அற்புதமான கண்கள் அவர்களுடைய கண்கள் வரிசையாக சொல்கிறார்கள் அவர்களின் பெயரை கேட்கிறீர்களா இஸ்முகு முகமது அஹமதா அவர்களின் பெயர் முகமது அகமது சரி இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரே இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எமன் வாசிகள் கேட்கிற பொழுது சல்லு அரை வசல்லிமும் தஸ்லீமா இவர்களுக்கு அதிகம் அதிகமாக நீங்கள் செலவாத்தி சொல்லுங்கள் என்று மாதிரி ஜபல் ரலி தாரா தாலா சொன்ன வரலாறுகளும் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த சொர்க்கவாசியை உருவாக்கியவர்களும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் தான் இன்னொருவரை நாம் அடையாளம் காட்டுகிறோம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா இஹ்தஸலஹுல் அர்ஷ் எப்படிப்பட்ட நபி தோழர் என்றால் அவருடைய வஃபாத்துக்கு அரிசு ஆடியதா அரிசு ஆடுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சென்று தபனிட்டு தபனிட்டு அடக்கம் செய்தவர்கள் ஹவுஸ் கூட்டத்தின் தலைவர் அன்சாரிகள்ல ரெண்டு பிரிவு ஹவுஸ் கூட்டத்தினர்கள் ஹஸ்ரத் கூட்டத்தினர்கள் ஹவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர் சாதிபுன் முகாத் அல்லா வஃபாத் ஆகிறார்கள் அரசு நடுங்குகிறது பெருமானார் சென்றார்கள் தபனிட்டார்கள் தபனிட்டார்கள் அடக்கம் செய்துவிட்டு மண்ணை எடுத்து முகர்கிறார்கள் மாஷா அல்லா கஸ்தூரி மனம் கமழுகிறது பெருமானார் செல்லல்லா வலிவசலம் சொன்னார்கள் உங்கள் தலைவரின் மண்ணை பாருங்கள் நம்ம தலைவர்கள் எல்லாம் அடக்கிற நாத்தம் முடிச்சு போயிடும் உங்கள் தலைவரின் மண்ணை பாருங்கள் கஸ்தூரி மனம் கமழுகிறது இன்றைக்கும் சாதரி அல்லாஹுடைய கபர் கஸ்தூரி மனம் கமலும் கபராகவே வாழும் இருக்கு அல்லாஹ் பெருமானாரின் வாயை கொண்டு கஸ்தூரி மனத்தை வழங்கினான் என்ற வரலாற்று அகீதரை கௌமா ஒரு பெரிய செல்வந்தர் பெருமனா செல்லல்லா பணிவு செலத்திற்கு துணிகளை அனுப்புவார் அன்பளிப்பாக பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லம் அந்த துணிகளை பெறுகிறார்கள் அன்பளிப்பாக வந்த துணியை பெறுகிறார்கள் சகாபாக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன அழகான துணி என்ன அற்புதமான துணி என்று பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானா செல்லல்லா பணிவு செல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள் சொர்க்கத்திலே சாதிரலி எல்லாம் பயன்படுத்துகிற அந்த துண்டு இருக்கிறதே அது இந்த துண்டை விட ரொம்ப அற்புதமான துண்டு என்றார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லம் சொர்க்கத்தில் அவங்களுக்கு துண்டு மட்டுமா அல்லா கொடுப்பான் இவர் சொர்க்கவாசியாக இருந்தால் தானே அங்கு துண்டு இருக்கும் சொர்க்கத்தின் துண்டு எவ்வளவு அழகான துண்டு என்று பெருமானார் பேசிக் கொள்கிறார்கள் ஹுசைமார் அலி உத்தாலாவை பெருமானார் சல்லல்லா அலிவசலம் சொல்கிறார்கள் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு சாட்சி இவர் சொன்னா ரெண்டு சாட்சிக்கு சமம் என்றார்கள் என்ன காரணம் தெரியுமா பெருமானார் சல்லல்லா அலிவசலம் ஒரு நாள் சந்தையிலே சென்று இவள் ஒட்டகத்தை விலைக்கு வாங்குகிறார்கள் ஒரு கிராமவாசிகளிடத்திலே இன்ன விலை என்று பேசப்படுகிறது இரண்டாயிரம் ரூபாய் உதாரணத்துக்கு பேசப்படுகிறது ஒட்டகத்தை வாங்கிவிட்டு இரண்டாயிரம் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் வருகிறார்கள் அதற்குள் இன்னொருவன் சென்றான் நான் மூவாயிரம் ரூபாய் தரேன் பொதுவாகவே நம்ம வியாபாரிகளுக்கு தான் இருக்குமா இல்லையா ஒரு வீட்டை விற்பாரு நாலு லட்சம் இன்னொருத்தர் வந்து நாலரைன்னா இவர் நைசா கழட்டி விட்டுருவார் காசின் மீது கொண்டு மோதும் கிராமவாசியும் இதே வேலையை செய்கிறார் முகம்மது போன்ற நான் விற்கவே இல்லைன்ட்டார் சாட்சிக்கு ஆள் கொண்டு வா நாயகத்திற்கு யார் இருக்கிறா சாட்சிக்கு ஆள் சாட்சிக்கு ஆள் கொண்டு வா பெருமானா செல்லல்லா ஒலிவ செல்லம் யார் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது குசைமா சொன்னார்கள் ஆனால் ஆள் இல்ல ஆனால் குசைமா சொல்லுகிறார்கள் நான் பார்த்தேன் நீ வித்தது நான் பார்த்தேன் வித்ததை பெருமானாருக்கு நான் தான் சாட்சி வேறு வழி இல்லாமல் சாட்சி சொன்ன காரணத்தினால் பெருமானாருக்கே வித்து விடுகிறார் பெருமானார் செல்லல்லா குடிவசம் உசைமாவை பார்த்து கேட்டார்கள் நாங்கள் இரண்டு பேரும் பேசுகிறேன் நீ பார்க்கவே இல்லையே எப்படி சாட்சி கொள்கிறாய் என்று கேட்கிற பொழுது உசைமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் அல்லா இருப்பதாக சொன்னீர்களே நாங்கள் பார்த்தோம்மா சொர்க்கத்தை பார்த்தோமா நரகத்தை பார்த்தோமா மடக்குகள் வருவதை பார்த்தோமா உங்களை நம்புகிறோமே நீங்கள் இந்த ஒரு வெறும் ஒட்டகையின் விஷயத்தில் போய் சொல்லி விடுவீர்களா நாயகமே போய் சொல்லி விடுவீர்களா அதனால் தான் நாயகமே நான் துணிந்து சொன்னேன் ஒரே பெருமானார் சொன்னார்கள் உங்களின் ஒரு சாட்சி ரெண்டு பேரின் ஸ்தானத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் கடைசி வரைக்கும் அது நடந்தது உமர் அலி அல்லாவினுடைய காலத்திலே அபுபக்கர் அலி அல்லாவினுடைய காலத்திலே குரான் ஒன்று சேர்க்கப்படுகிறது ஒன்று சேர்க்கப்படுவதற்கு நிபந்தனை ஆயத்துக்களை கொண்டு வருகிற பொழுது ரெண்டு சாட்சியோடு கொண்டு வரணும் இந்த ஆயத்து இது ஆயத்து பெருமானா சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு சாட்சியோடு கொண்டு வரணும் ஒரு வசனத்தை குசைமா ரலியல்லா மட்டும் கொண்டு வருகிறார்கள் உமர் ரலியல்லா கேட்கிறாங்க என்னொரு சாட்சி எங்க என்று கேட்கிறார்கள் உடனே குசைமா சொன்னார்கள் பெருமானார் அன்றைக்கு சொன்னது நினைவு இருக்கிறதா நான் ஒரு ஆளு ரெண்டு ஆளுக்கு இவரை இவரே பருப்பு கட்டி அணைத்து ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் இந்த குசைமாவை யார் உருவாக்கினார்கள் பெருமானார் சல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் தானே இன்னொரு சனாவி இருக்கிறார் லவ் ஆக்கு சம அதல்லா அபர்ரகுல்லா சத்தியம் செய்து விட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் களம் இறங்கி விடுவான் நம்ம சத்தியம் செஞ்சோம் சொன்ன என்ன நிலைமையா சத்தியம் செய்து விட்டால் அல்லாஹ் களம் இறங்கி விடுவான் அம்மாரின் யாசிர் ரலி அல்லாஹு இதை போன்று அனசிபனு நதுர் ரடி அல்லாஹு தாலா இந்த இரண்டு பேர்களுக்கும் பெருமானார் சொன்ன வார்த்தை இவர்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் களம் இறங்கி அதை நிறைவேற்றுவார் அதனால சிப்பின் போர்க்களத்தில் அம்மார் இப்படி யாசிர் அலி அல்லா விடத்தில் சென்று கேட்பார்களா நீங்க எந்த அணியில் இருக்கிறீங்க நாங்க அந்த அணிக்கு வந்துடுறோம் ஏனென்றால் இவர் எதில் இருக்கிறாரோ அது நியாயமாக இருக்கும் கடைசியில் பார்த்தா சிபின் போர்க்கிடம் மாவி அலி அல்லாவுக்கும் அதிரடி அல்லாவுக்கும் இடையில் நடந்த போர்க்கிடம் அதிலே அம்மாரிபின் ஆசிரியர் எல்லாவுக்கா அதிரடி எல்லாவின் அணியில் இருந்த காரணத்தினால் முப்பதுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அதிரடி அல்லாவின் அணியிலே இணைந்தார்கள் என்ற வரலாற்றையும் ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் பெருமானாரோடு எவ்வளவு நெருக்கம் பெற்றவர்களாக இருந்திருக்க முடியும் அதில் ஒருவர் தான் உபைக்குபுணு காப்ரடி உபைக்கு குணு காப்ரடி எல்லாம் என்று சொன்னாலே எல்லா சபாபாக்களும் ஆனந்தமடையும் அவர்களை போன்ற நீதிபதியை அகிலம் கண்டதில்லை அதிரடி அல்லாவினுடைய வரலாற்றில் ஒரு சான்று உண்டு அதிரடி அல்லாஹாலா மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லுவார்கள் செல்லுகிற வழியிலே ஒருத்தர் ரொம்ப முடியாத ஆடு மாதிரி உட்கார்ந்திருப்பான் அலிரடி அல்லாவுத்தார ரொம்ப முடியாத ஆளாச்சே இவங்களே நிறுத்தி தம்பி என்னப்பா என்று சொல்ல என்னை கொண்டு போய் இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க என்று சொல்லுகிற பொழுது அலிரடி எல்லாம் தன்னுடைய ஒட்டகத்துல உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டு போய் நீங்க இறங்கிக்கங்க தம்பி என்று சொல்ல நீ இறங்கியா உடம்பு என்னது ஏன் ஒட்டகத்துல வந்துட்டு என்ன இறங்க சொல்றியா வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து பிடித்துக் கொண்டார்கள் அலிரடி எல்லாரும் இறங்கி விட்டு போயிட்டாங்க நம்ம வாகனத்துல ஏறி அவன் வீடு வந்தவுடன் நீ இறங்கி வாகனம் என்னது என்றால் எப்படி இருக்கும் ஆனால் நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அலிரடிகள் லாபத்தாலா இந்த பிரச்சனையை யாரிடத்திலே கொண்டு போவது என்றால் நீதிபதி உபயமணி எல்லா எல்லாவிடத்திலே கொண்டு போகிறார் உபயமணி காபிரதி எல்லாத்தாலா என்பவர்கள் சொன்னார்களாம் இதை கட்டி போட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு வாங்கிட்டாங்க கட்டி போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கன்ட்டாங்க இருபது நாட்களுக்கு பிறகு இரண்டு பேர்களும் சென்றார்கள் உபயுவனுக்கு காவிரி எல்லாம் கேட்டாங்கன்னா சரியாக யார் அடையாளம் சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு தான் இது போன உன்னை அதிரடி எல்லாம் அடையாளம் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இருந்தாலும் சொல்லிடுச்சு ஏன்னா திருடனுக்கு அசல் வாகனத்துல எவனுக்கு இருக்குதோ அந்த அக்கறை விட அதிகமான அக்கறை இருக்கு கரெக்டா அடிச்சுட்டான் ஆனாலும் கூட உபயுவனுக்கு ஆபிரதி அல்லாஹத்தலா அடிவெளி அல்லாவுக்கு தீர்ப்பளிக்கிறார்கள் அலிரடி எல்லாம் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் தீர்ப்பளித்தீர்கள் என்று கேட்கிற பொழுது உபயோக காவிரடி எல்லாம் முத்தலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் அடையாளம் காட்டியதை நான் பார்க்கவில்லை இந்த ஒட்டகம் யார் அடையாளம் காட்டுகிறது இந்த ஒட்டகம் யாரை அடையாளம் காட்டுகிறது என்று பார்த்தேன் அது வாளையும் முகத்தையும் வைத்து அழியைத்தான் தடவியது எஜமான அழி என்பதை அது அறிந்திருக்கிறது நீ ஏமாற்ற முடியாது நீங்கள் உங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை ஏமாற்றம் இருக்கலாம் இந்த பாவத்தை அந்த ஒட்டகம் செய்யாது என்று அதிரலி அல்லாவுக்கு தோதுவாக சாதகமாக தீர்ப்பளித்தார்கள் என்ற வரலாற்றையும் அதிக சுருட்களிலே பார்க்க முடிகிறது இந்த உபயோக காவை சொர்க்கவாசியாக உருவாக்கி காட்டியவர்கள் குமான் நபிகள் குமான் சல்லல்லா ஒளிவசலம் இப்படி நபிகள் பெருமானார் சல்லல்லா ஒளிவசலத்தினுடைய கரத்திலே சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள் அவர்களின் வரிசையிலே அவர்கள் காட்டிய வழியிலே அவர்கள் நடந்த வழியிலே நாம் நடந்து நாமும் சொர்க்கவாசியாக ஆகிற நத்தௌஃபியத்தை வல்லோன் அல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாகுரு தகவா الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم كن لنا ولا تكن علينا اللهم اختم بالسعادة أجالنا وحقق بزيادة أعمالنا واكرم بالعافية عدونا عدونا ومعصاننا واستبسد سجال عفوك على ذنوبنا ومن علينا بإصلاح عيوبنا اللهم اجعل التقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا اللهم خفف عنا ثقل الأوزار وارزقنا عيش اشد الابرار اللهم امنا واصرف عنا سهل الاسرى اللهم اجبر كبرنا لكبابائنا وامهاتنا واخواننا واخواتنا من النار ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه